திருச்சிற்றம்பலம் திருவார்த்தை இறைவனது அருட்செயல்களை கூறும் திருப்பாடல்கள் திருவார்த்தை எனப்பட்டது ஆயினும் முதற்பாடலிலே தருகின்ற விளக்கமே இந்த தலைப்புக்கு பொருத்தமான காரணம் என்று நாம் அறிதல் வேண்டும் ஈசன் அருட்செயல்களை தம் அன்பின் பெருக்கால் அறிவித்தார் என்கிற காரணத்தினாலே அறிவித்து அன்புறுதல் என்கின்ற குறிப்பை நம்முடைய சான்றோர்கள் இப்பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள் வார்த்தை என்கின்ற நுட்பத்தை நம்முடைய மணிவாசக பெருமான் இங்கே தருகின்றார் எதை வார்த்தை என்று சொல்லுகிறார் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த என்று அவர் குறிப்பிடுகின்றார் நன்றாக சற்று நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது வேதம் முதற் பொருளை பிரமம் என்று கூறி வந்தது அவ்வேதம் பயின்றார் மன உறுதியோடு அதை தேடி இஞ்ஞானத்திற்கும் உயர்ந்த உலகங்களிலே போய் அப்பிரமத்தின் அருள் பெற்றார் அப்படித்தான் வேதமும் சொல்லுகிறது ஆனால் இக்காலமோ சற்று மாறுபட்டது பிரமம் பல உலகங்களை கடந்து இப்பொழுது கீழே இறங்கி வந்திருக்கிறது அது அங்கனம் வந்ததற்கு காரணம் உண்டு இங்கே அதன்பால் அளவுனா அன்பு செலுத்தும் அடியார்கள் உண்டு அவர் அன்பால் ஈர்க்கப்பட்டே ஈசன் இங்கே வந்தார் ஈசன் தம்மை ஈர்த்து ஆட்கொண்டதாக அடிகள் கூறினாலும் உண்மை என்னவோ அடியாரே ஈசனை ஈர்த்தார் என்பதுதான் தாம் இருந்த இடத்தில் இருக்க உறுதியோடு தம்மை தேடி வரும் ஆன்மாக்களுக்கு அருள்பாலித்த முதற்பொருளை பிரமம் என்று மறைகள் முழங்கிற்று ஆனால் மணிவாசகரோ இருந்த இடத்தினின்றும் இறங்கி வந்து அன்பால் ஈர்க்கப்பட்டு உருத்தாங்கி அடியவர்க்கு அருள் தந்த அந்த செம்பொருளை ஆதி பிரம்மம் என்றார் வேதம் பிரமம் என்றது திருவாசகமோ ஆதி பிரம்மம் என்றது பிரமம் என்பது தேடிச் சென்று அடைய வேண்டிய பொருள் ஆதி பிரமம் என்பது தேடி வந்து அருள் தருகின்ற பொருள் இதுவே திருவார்த்தை இப்படி வேதம் முதலையே பெயர் மாற்றம் அறிவித்தது திருவாசகத்தை வேதத்தினும் உயர்ந்தது என்று சிவப்பிரகாசர் பறைசாற்றுவதற்கு காரணமாய் அமைந்தது அனாதியாய் இருந்தது அடியார்க்கு அகப்படும் ஆதியாக ஆயிற்று இந்த ஆதி பிரம்மமே முதற்பொருளான சிவம் அதை அன்பால் அடைதலே அருள் பெறும் வழியாம் என்று உணர்ந்தவர்களை தம்முடைய பிரான் என்று சொன்னார் பெருமான் பிரான் என்றால் தலைவன் என்கிற பொருள்படும் ஆகவே அடியார்களை தம்முடைய தலைவர் என்று மணிவாசக பெருமான் கூறுகிறார் அதாவது அவரும் சிவமே என்று அவர் பொருள்பட கூறுகின்றார் அடியார்க்கு யாம் அடிமை என்றது சுந்தரர் நீதி அடியார் எம் தலைவர் என்றது மணிவாசகர் நீதி அடிமை பண்பை உணர்வது ஞான நெறி தலைமையை உணர்வது ஞானம் மாவிபற்பாகல் மறைபயின்ற வாசகன் மாமலர் மேதி சோதி போதுயில் பரங்கருணை அடிய புலாம் நீதி குணமாய நல்கும் பந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவாரியம் வீரா ஆவாரே மாலையன்பானவர்கோனும் வணங்க அவர்க்கே அருள் செய்த ஞானம் அதனிடை வந்திழிந்து நல்லெறிக அமரல் போவான் ஆனந்த கூத்தல் அரு சமயம் பணிவகை செய்து படவது ஏறி பாருடு விண்ணும் பரவியேத்த பிணிகட நல் பெருந்தூரை பேரருளாடல் வெண்பால் முகந்து மணிவலை கொள்ளு வாமீன் விசிறும் பகை அறிவார் எம்பினாவர் பரிமாயேரி ஐயல் பெருந்துரை ஆதி அந்நாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொள்ள இயல்வறிவார் எம்பிரானாவரே வந்திம கருணை கடல்லாய் அடியார் பந்தனை வீடு அரணல் நல்கும் எங்கள் பரமல் பெருந்துரையாதி அன்னாள் திரைக்கடலை கடல் அதனில் பந்தனை நெல் அருளும் பரிசறிவார் எம்பிரானவாரே வேவ திரிபுரம் செற்றவில்லை வேடுவன் கடினாய்கள் தேவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் இயங்கு காட்டில் ஏ உள்ள பந்திக்கு இறங்கி ஈசல் எந்த பெருந்துரையாதி அன்று கேவலம் கமல போதினில் நன்னிய நல்லுதலார் போதி பணிந்து அலவூவியேத்த பொழிவளல் சோதி எங்கீசல் மன்னும் போதலர் மாது நல்லாள் உமை மங்கை பங்கல் பண்பொழில் சு தோன்றும் ஓவிய மங்கையர் தோழ்வுணரும் குருவு அறிவார் எம்பிரானவரே ரூவெள்ளை நிரணி எம்பெருமா சோதி மயந்திரனா தேவர் தொழும் பதம் வைத்த தென்னல் பெருந்துரையாளி அன்று காதல் பெருக கருணை அங்கணனாவாரே அங்கணல் எங்கள் அமரர் பெம்மான் அடியாக்கு அமுதல் அவனி வந்த பெருந்தோ